النبي صلى الله عليه وسلم من خاف أدلج ومن نجلج بلغ المنزل ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم பிரபஞ்சத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாவுக்கு எல்லாம் புகழும் சலாத் என்னும் கருணையும் கலாம் என்னும் இடேற்றமும் முஹம்மது முஸ்தபா அஹ்மது முஜ்தபா சையதுல் கவுனைன் ஹாத்தமுன் நபியின் சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் மீதும் அந்த நபிகள் நாயகம் செல்லவாஹு அலைஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறை எடுத்து நடக்கக்கூடிய ஒவ்வொரு மூமினான ஆண்கள் பெண்கள் மீது உண்டாகட்டும் புனிதமான ஜுமாவுக்கு சமூகம் தந்திருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே எல்லா சந்தர்ப்பத்திலேயும் அல்லாஹாக்கு சுபகான எந்த விடயங்களை செய்யுமாறு ஏவிருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவு எடுத்து நடத்துமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதாக அல்லாஹாக்கு சுபகானகும் தாலா தடுத்திருக்கிறானோ அவைகளை விற்றும் நூற்றுக்கு நூறு முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலாவதாக எனக்கும் அதற்கு பின்னால் உங்களுக்கும் நான் வசிய செய்கின்றேன் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே அல்லாஹு ஜல்ல ஜலாலுஹோ அம்மன வாலுஹோ இந்த முழு மனித சமுதாயத்துக்கு ஒரு குறுகிய கால உலகத்துடைய வாழ்க்கை அல்லாஹாக்கு சுபகான தலை வழங்கியிருக்கிறார் அந்த குறுகிய கால உலகத்துடைய வாழ்க்கையில ரபுல் ஆலமீன் எதிர்பார்க்கிறது என்னென்றா ஒவ்வொரு மனிதனும் ரபுல் ஆலமீனுடைய பொருத்தத்தை பெற்ற மனிதர்களாக மாற வேண்டும் என்பதுதான் கணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே ஒரு மனிதன் உலகத்துல வாழக்கூடிய நேரத்துல ரபுல் ஆலமீனுடைய பொருத்தத்தை கொண்டான் என்றா நிச்சயமாக சத்தியமாக அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அல்ல நிம்மதி சந்தோஷம் கண்ணியம் ராகத் இஜத் எல்லாத்தையும் அல்ல வழங்குவான் எப்போ ஒரு மனிதன் ரபுல் ஆலமினுடைய பொருத்தத்தில் இருந்து தூரமாகுவானோ அந்த மனிதனுடைய ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செகண்டும் அந்த மனிதனுக்கு உலகத்துல வாழ்வது சிரமமாக கஷ்டமாக ரொம்ப நெருக்கடியாக இருக்குமே தவிர ஒரு சந்தோஷமான வாழ்க்கைய நிம்மதியான வாழ்க்கை அந்த மனிதன் வாழ மாட்டான் கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே எனவே ஒரு மனிதனுக்கு ரபுல் ஆலமினுடைய பொருத்தம் கிடைக்கிறதாக இருந்தா அந்த மனிதன் உலகத்தில் ஒரு மோமினாக வாழ்வது ஆக முக்கியம் ஒரு மூணு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சிபத் தான் கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே அந்த மோமின் என்ற மனிதன் ஒரு மிருதுவான ஒரு மனிதனாக இருப்பான் ஒரு சக்தான ஒரு மனிதனாக இருப்பான் ஒரு மூணு நிறத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சிபத் அதுதான் கணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்கள் உங்களுக்கு குரானையும் எடுத்து பாருங்க இன்றைய நாள் சூரத்தில் கஹப் நீங்க யாரெல்லாம் ஓதுனீங்களோ பெரும்பாலும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஓதிக்கொண்டே போகக்கூடிய நேரத்துல ஒரே ஒரு வார்த்தை இருக்கும் அந்த வார்த்தை பெரிய எழுத்தில் எழுதியிருப்பான் கணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே சூரத்தில் கஹப் இன்றைக்கு ஓதினா நீங்க பார்த்துருப்பீங்க ஒரே ஒரு வார்த்தை அது கொஞ்சம் பெரிய எழுத்துல எழுதியிருப்பான் பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கு அந்த வார்த்தை கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே நண்பர்களே சூரத்தில் பாத்தியால இருந்து அந்த வார்த்தை வர காட்டேன் சூரத்தும் நாட்டில் இருந்து அந்த வார்த்தை வர காட்டேன் எழுத்துக்களை சரியான அமைப்புல எண்ணி பார்த்தா அந்த பெரிசா எழுதியிருக்கக்கூடிய சூரத்தில் காக்கூடிய அந்த வார்த்தை இருக்குது அதுதான் குரானுடைய வார்த்தையாக இருக்கு சரியான நடுவார்த்தை ஒரு தராதி இருக்குது தராசி அதுல ரெண்டு பக்கமும் ஒரு கிலோ சமமான சாமான்களை போட்டா அந்த தராசில நீங்க நடுவுல பாப்பீங்க ஒரு ஊசி ஒன்று இருக்கு அந்த ஊசி சரியா நடுவுல பேலன்ஸ் ஆகிருக்கு அதே மாதிரிதான் குரான்ல நீங்க சூரத்தில் பாத்தியால இருந்து வார்த்தைகளை எண்ணிக்கொண்டு வந்தா நடு வார்த்தை சூரத்தில் நாட்டில இருந்து எண்ணிக்கொண்டு வந்தா நடு வார்த்தை அந்த சூரத்தில் காப்புடைய வார்த்தை தான் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அந்த நடு வார்த்தை என்ன அல்லாஹாக்கு ஒரு முக்கியமான வார்த்தையாக அதை வச்சிருக்கிறான் அதுதான் மனிதர்களே மிருதுவான முறையில நடந்து என்பதாக குரானுடைய நடு வார்த்தை ஒரு தராசில அந்த நடு அந்த குச்ச போல் இருக்கும் கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்கள் ஒரு பேலன்ஸ் வாழ்க்கை ஒரு மனிதன் உலகத்துல வாழ்றதாக இருந்தார் எந்த பிரச்சனையும் இல்லாம உலகத்துல வாழ்றதாக இருந்தா அந்த மனிதன் மிருதுவாக இருக்கிறது ஆக முக்கியம் கணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே மூமினிடத்தில் இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான சிபத் தான் அது குரான்ல நடு வார்த்தையாக வச்சிருக்கிறான் வலிய கணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே மூமின் என்று சென்னா அந்த மனிதன் ஒழுக்கமுள்ள ஒரு மனிதனாக இருப்பான் அடுத்த மக்களுடைய இடங்களை கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு மனிதனாக இருப்பான் ஒரு விருதுவான ஒரு மனிதனாக இருப்பான் நல்ல பண்புள்ள ஒரு மனிதனாக இருப்பான் அந்த மனிதனோட பேசுறதுக்கு எல்லாமே விரும்புவாங்க அவ்வளவு ஒரு ஆதாப் உள்ள அழகான எட்டிக்கட் உள்ள நல்ல பண்புகள் உள்ள நல்ல ஒழுக்கம் உள்ள ஒரு மனிதனாக இருப்பான் கணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரிகளே ஒழுக்கம் இருக்கிறதே இது ஆக முக்கியமான ஒரு திட்டம் அதான் ஒரு பெரியார் சொல்றார் ليس الجمال بأثواب تزيننا بل الجمال جمال العلم والأدب அழகு என்று சொல்றது நீங்க உடுக்கக்கூடிய அழகான ஆடைகள் அல்ல லைசல் ஜமாலு பி அத்வாபின் துசையினுனா வாலிபர்களை பார்த்தா நாங்க பாக்குறோம் ஒரு அழகான டி ஷர்ட் ஒரு அழகான ஷர்ட் ஒவ்வொரு அமைப்புல முடி ஒவ்வொரு அமைப்புல ரிஸ்டார்ட் தன்னுடைய வெளிரங்கத்தை அலங்காக்கிறதுக்காக வேண்டி ஒவ்வொரு வகை வகையான ஆடைகள் எடுப்பார் அந்த பெரியார் சொல்றார் அழகு என்று சொல்றது வெளிரங்கமான ஆடைகள் மூலமாக வரக்கூடிய அழகு அல்ல பலி ஜமாலு ஜமாலு அழகு என்று சொல்றது உண்மையாகவே என்னென்றா ஒரு மனிதனிடத்தில் மார்க்கத்துடைய அறிவும் இருக்குது மௌலவி ஆகணும் என்று நான் சொல்லல பேசிக் சரியத்துடைய அறிவுகள் இருக்குது அது மாத்திரம் அல்ல வல் அதர் ஒரு ஒழுக்கமான மனிதனாக இருக்கிறான் அதுதான் ஒரு மனிதனுடைய அழகு என்பதாக ஒரு வாப்பா இருக்கிறார் அந்த வாப்பாக்கு மகனுடைய அழகு என்று சொல்றது வெள்ளையா இருக்கிறான் நல்ல ஷர்ட் போடுறான் ஆனா நாய்க்கு மாதிரி முகத்துக்கு பாஞ்சிதான் பேசுறான் என்றா அந்த மகனுடைய அழகு வாப்பாவுடைய உள்ளத்தில் இருக்காது இன்னொரு மகன் இருக்கிறார் அவர் பேசுற நேரத்தில் திக்கி திக்கி தான் பேசுகிறார் கருப்பாக இருக்கிறார் ஆனா வாப்பாவோட ரொம்ப ஒழுக்கமாக நடந்து கொள்றார் ரொம்ப கண்ணியமாக நடந்து கொள்றார் வாப்பட உள்ளத்தில் அந்த மகனுக்கு பெரியோர் இடம் இருக்குது அழகண்டு செல்வது ஒழுக்கமானவன் அழகண்டு செல்வது எய்முள்ளவர் எய்மு மாத்திரம் அல்ல அறிவு மாத்திரம் அல்ல ஒரு நல்ல அறிவாளி டாக்டர் ஒன்றிருக்கிறார் ஒரு நல்ல அறிவு அறிவாளி ஒரு லாயர் இருக்கிறார் ஆனா அவரோட பேசுற நேரத்தில் ஒரு மாதிரியா பேசுறார் பெருமையா பேசுறார் இல்ல இல்ல அதுலயும் அழகு இல்லை ஒழுக்கத்தோட சேர்ந்த அறிவுக்கு தான் அழகு இருக்கிறது وليس اليتيم الذي قد مات والده بل اليتيم يتيم العلم والأدب யத்தீம் என்று சொன்னா அனாதை என்று சொன்னா வாப்பா இல்லாத சிறுவர் அனாதை என்று சொல்ல உண்மையாகவே அனாதை என்று சொல்றது யாருக்கு ஒழுக்கம் இல்லையோ அவன் உலகத்தில் அனாதையாக தான் இருப்பான் யாரும் அவனோடு சேர மாட்டான் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எனவே ஆக முக்கியம்தான் ஒரு ஒழுக்கமான ஒரு டீசண்டான ஒரு டிசிப்ளின் உள்ள நல்ல பண்புகள் உள்ள ஒரு மனிதனாக உலகத்தில் வாழ்றது இருக்கிறது அது ஆக முக்கியம் ஒழுக்கம் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் கணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே நண்பர்களே அது வாப்ப மகனாக இருக்கலாம் உம்ம மகனாக இருக்கலாம் அல்லது கணவன் மனைவியாக இருக்கலாம் அல்லது சகோதர சகோதரிகளாக இருக்கலாம் அல்லது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே மகல்ல வாசிகளாக இருக்கலாம் ஒரு எம்ப்ளாயர் எம்ப்ளாயி தொழில் கொடுக்கக்கூடியவர் அந்த தொழில இருக்கக்கூடியவராக இருக்கலாம் இந்த ஒவ்வொருத்தர்கிட்ட அதபு வாழ்வதாக வாரதாக கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே ஒரு மோமின் அவன் ஒழுக்கமானவன் ஒரு மோமின் அவன் மிருதுவானவன் ஒரு மோமின் நல்ல பண்புள்ளவன் எப்ப இந்த சிபாக்கள் எங்களுக்கு தெரிகிறோ உலகத்திலையும் அல்ல கண்ணியப்படுத்துவான் ஆசராலையும் அல்ல கண்ணியப்படுத்துவான் கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களே ஒலியத்த லட்டம் என்ற வார்த்தை இருக்குது மிருது என்ற வார்த்தைக்கு அரபுல எத்தனையோ வார்த்தைகள் இருக்குது உதாரணத்துல ரிப் என்று சொன்னாலும் மிருதுவானவன் லுத்துப் என்று சொன்னாலும் மிருதுவானவன் நடு வார்த்தை லுத்துப் என்ற வார்த்தையிலிருந்து தான் நல்லா அடித்திருக்கிறான் அவருடைய ஹிக்மத் என்னென்றா லத்தீப் என்று சொல்வது ஒரு மனிதனோடு எவ்வளவு மிருதுவான முறையில நடக்கிறான் என்றா அந்த மனிதனோட ரொம்ப அகலாப்போட நடந்து மிருதுவான முறையில நடந்து உள்ளத்துல இடம் எடுக்கிறதுக்கு பேர் தான் லுத்துப் என்று சொல்றது குரான் அல்லாஹ் சொல்றது மிருதுவான முறையில நடந்து கொள்ளுங்க என்று சொன்னா நீங்க மக்களோட மிருதுவாக நடந்து கொள்ளவோ எதுவோட காட்டும் என்று அவருடைய உள்ளத்தில் ஒரு இடம் எடுக்க காட்டும் நீங்க மிருதுவான முறையில நடந்து கொள்ளுங்க அல்லாஹுடைய ஒரு சிபத் தான் லத்தீப் அல்லாஹுடைய சிபத் தான் ஹபீர் லத்தீப் ஹபீர் என்று சொன்னா அல்லாஹ் ரொம்ப மிருதுவானவன் அவன் எவ்வளவு மிருதுவாக நடக்கிறான் என்றா உள்ளத்துல இடம் எடுக்கிறான் ஹபீர் என்று சொன்னா உள்ளத்துல நடக்கக்கூடியதை பார்த்துக் கொண்டிருக்கிறான் உள்ளத்துல இடம் எடுத்த சுத்தி தான் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எனவே ஆக முக்கியமான மோமின்கள் என்ற அமைப்பில் எங்களுக்கு மிருதுவான தன்மை உண்டாக்குறது ஆக முக்கியம் ரொம்ப அழகான அகலாக்கு உண்டாக்குறது ஆக முக்கியம் வாப்பவாக இருந்தாலும் மகனாக இருந்தாலும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே புறாவிற்கு பாருங்க ஒரு மகன் வாப்பாவோட பேசுறார் இப்ராஹிம் மனைவி சலாத்து தன்னுடைய வாப்பாவோட பேசுறார் வாப்பா யார் கலிமா சொன்ன ஒரு மனிதனா இல்ல வாப்பா யார் ஒரு பெரிய ஒரு தீன்தாரியா இல்ல வாப்பா ஒரு முஷ்ரிக் வாப்பா சிலைகளை தன்னுடைய கையால செய்யக்கூடியவராக இருக்கிறார் இந்த காலத்துல ஒரு வாப்பா தொலை இல்லாட்டி போது மகன் நான் உங்களுக்கு வாப்பான்னு சொல்ல மாட்டேன் நீங்க காப்பினோட மோசம் நீங்க தொழாம இருக்கிறீங்க கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே வாப்பா எவ்வளவு நான் மோசமா இருந்தாலும் இந்த முறையில ஒழுக்கம் இல்லாம பேசுறதுக்கு சரியத்தை எங்களுக்கு இடம் தராது பிராணங்களுக்கு காட்டுது உலகத்துல ஆகப்பட்ட கெட்ட வாப்பாவாக இருந்தவர் தான் ஆசார் இப்ராஹிம் அலி சலாத்து வஸ்லாம் அவரோட வாப்பா சிலைகளை வணங்கினது மட்டுமல்ல அவருடைய கையால சிலைகளை செஞ்சு கொண்டிருக்கிறார் மகன நாங்க நபியாக ஆக்கினோம் உலகத்தில் ஒரு சிறந்த நபி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நிச்சயமாக இணைய விட சிறந்தவர் இப்ராஹிம் அலை இஸ்லாத்து வசலாம் வாப்பா கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள் ஒரு முஸ்லீமா இருக்கிறாங்க ஆனா இப்ராஹிம் அலை இஸ்லாத்து வசலாமோட வாப்பா காப்பிலாக இருந்தார் ஆனா அந்த காபிரான வாப்பாவோட எவ்வளவு மிருதுவாக பேசுறாங்க பராணங்களுக்கு எடுத்து காட்டுது யா அததி லிம தஅபுது மா யஸ்மஉ வ லா யுப்சிரு வ அன்க ஷைஆ எவ்வளவு இறக்கமாக பேசுறாங்க என்னுடைய அருமை தந்தையே என்னுடைய இறக்கமான வாப்பாவே நீங்க ஏன் கண்ணால பார்க்க முடியாத காதால கேட்க முடியாத உங்களை விட்டும் தேவையற்ற நிலைமையில் இருக்க முடியாத சிலைகளை வணங்குறீங்க வாப்பா என்று ரொம்ப ஒழுக்கமாக கேட்டார் என்னுடைய அருமையான தந்தையே செய்தான வணங்க வானம் இறக்கமாக பேசுறான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே வாப்பாவுடைய பதிலையும் அல்லா குரான் சொல்றான் இப்ராஹிம் நீங்க இந்த விளையாட்டுகளை விட இல்லாட்டி இந்த ரப்ப விட இல்லாட்டி அல்லால் அடிச்சு விரட்டுவோம் என்று கடினமாக பேசுறாரு ஆனா மகன் என்ன சொல்வார் ரப்பி நான் உங்களுக்காக வேண்டி அல்லா கிட்ட இஸ்திகார் பார்த்தேன் வாப்பான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்கள் இந்த காலத்துல நாங்க வீடுகள்ல பாக்குறோம் மகன் கத்துற கத்து முஸ்லிமான வாப்பாக்கு சத்தம் போட்டு பேசுறது எங்க குரான் இடம் தருவது எங்க ஹதீஸ் இடம் தருவது கண்ணியத்துக்குரிய பெரியவர்களை சகோதரர்கள் மகன் சகஜ பண்ணுவார் மகன் பெரிய அமல் செய்வார் ஆனா பாப்பாவோட பேச தெரியா அல்லாஹுடைய பார்வையில் இந்த மகனுக்கு எந்த கண்ணியமும் இல்லை என்பதை விளங்குகிறோம் கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே ஒரு நாள் உணர் ரவி அல்லாஹு அனுபவங்க ஹஜ்ஜுடைய காலத்துல அவருடைய கிலாபத்துடைய நாட்கள்ல ஒரு நாள் என்ன செஞ்சாங்கன்றா சொன்னாங்க எமன் வாசிகள் எல்லாம் வாங்க என்று ஹஜ்ஜிக்கு வந்த லட்சக்கணக்கான மக்கள் எமன் வாசிகள் ஒரு பக்கத்துக்கு எடுத்தாங்க சொன்னாங்க இந்த எமன் வாசிகளுக்கு மத்தியில முராத் என்ற கோத்திரத்துக்குள்ளவங்க என்று சொன்னாங்க அந்த முராத் என்ற கோத்திரத்தில் உள்ளவங்க வேறையா வந்தாங்க இந்த முராத் என்ற கோத்திரத்திலிருந்து கரண் என்று சொல்லக்கூடிய தமிழி மக்கள் கொஞ்சம் எழும்புங்கோ என்று சொன்னாங்க குடும்பத்தார்கள் கரண் என்ற குடும்பத்தார்கள் எழுப்பினாங்க கேட்டாங்க இந்த கரண் என்ற குடும்பத்துக்குள்ள உவை சென்றவர் கொஞ்சம் எழும்புங்கோ என்று சொன்னார் யாரும் எழும்பல ஒரு வாழ்த்தாளி சொன்னாங்க உமர் நீங்க கேட்கிற உவைஸ் சென்றவர் எங்கட ஃபேமிலியில சேர்ந்தவர் தான் ஆனா இவ்வளவு லட்சக்கணக்கான மக்களுக்கு மத்தியில அவரை பத்தி பெருசா புகழ்ந்து கேட்கிற அளவுக்கு ஒரு விசேஷமானவர் அல்ல அவரோட புத்திரம் கொஞ்சம் பிரச்சனை இருக்குது போல என்ன குடும்பத்துல சேர்ந்தவர் என்று சொல்லிட்டார் உமர் ரவி எல்லாம் கீழே போட்டான் மறுவ தலையை தூக்கி சொன்னாங்க ஏ வயசாலியே நான் கேட்கிறது அந்த உழைப்பை எனக்கு காட்டுங்க என்று சொன்னார் அவரும் அச்சுக்கு வந்திருக்கிறாரு ஆனா அவங்கள சந்திக்கிற அளவுக்கு அவர் மூத்தவர் அல்ல அச்சுக்கு அவரை நாங்க அரபால ஒத்தகத்தை மேய்க்கிறதுக்கு வச்சிருக்கிறோம் பெமர் ரதி எல்லாம் வன்வாங்க அலி ரதி எல்லாம் வன்வாங்க எடுத்துக்கொண்டு அவசரமாக போறாங்க போக்கள் ஒருத்தர் மரத்துக்கு பின்னால தெரிந்து கொண்டிருக்கிறார் கலாம் கொடுத்தது கூட கிட்ட போயிட்டு அவரும் இந்த ரெண்டு சகாபாக்களை கண்டு இல்லை முதல் விடுத்தம் அவர் மதீனக்கு மக்காக்கு வந்திருக்கிறார் தெரிஞ்ச பிறகு கேட்கிறார் அவங்களோட பேர் என்ன அவர் அப்துல்லா என்று சொல்றார் அப்துல்லா அல்லாவுடைய அடிமை எல்லாமே அல்லாவுடைய அடிமை தான் உவைஸ் என்று செல்லாம் சொன்னாங்க நாங்களும் அப்துல்லா தான் அவரோட பேர் எங்கன்னு கேட்டான் சொன்னாங்க உவைஸ் சொன்னாங்க அவனோட முதுகுல ஒரு வெள்ள கலர் மாஸ்க் சொன்னாங்க கொஞ்சம் காட்டுங்க முதுக தொடர்ந்து காட்டுறாங்க இவர் கேட்கிற இவ்வளவு கிண்டி கிண்டி கேட்கிறீங்களே கேள்வி நீங்கள் யார் என்று சொன்னாங்க அலிரவி அல்லாஹ் சொன்னாங்க நான் நபியாவோட மருமகன் அலி இவர் ஹலீஃபா உமராக இருக்கிறாங்க நாங்க மன்னிச்சு கொள்ளவோ நான் அவங்களோட கண்டில் அதுதான் நான் இப்படி சொன்னேன் சொன்னாங்களாம் நீங்க எங்கட பாவங்களை மன்னிக்கிறதுக்காக வேண்டி அல்லாஹ் கிட்ட துவா கேளுங்களேன் அவர் கேட்கிறேன் நீங்க சகாபாத்திரா இருக்கிறீங்க எனக்கு பாவ மன்னிப்பு கேட்க சொல்றீங்களே சொன்னாங்க இல்ல இருக்கக்கூடிய நேரத்துல சொன்னாங்க இருந்து மொராதுல இருந்து கரன்ல இருந்து ஒருவர் வருவார் நீங்க சொல்லும் செய்ய சொல்லி அவர் இவன் அல்ல சகோதரர்களே நண்பர்களே அந்த ஓய்சில் கருணி என்று சொல்லக்கூடிய மனிதனுடைய விசேஷ தன்மை என்னென்றா மக்களுக்கு மத்தியில பெருசா பிரபலியமாக இருக்கல ஆனா விசேஷம் என்ன தெரியுமா நபியாவோட காலத்துல நபியாவளுக்கு லெட்டர் அனுப்புறாங்க யார் சூழல்லா அவங்களே வந்து பார்க்கணும் யார சூழல்லா ஒரு சகாபியாக ஆகணும் யார சூழல்லா ஆனா உண்மைக்கு சோம் இல்ல நான் வந்துட்டேன் என்ற உண்மையோட புதுமத்தை செய்யறதுக்கு யாருமே இல்ல யார சூழல்லா நபியாவங்க பதில் அனுப்புறாங்க நீங்க என்னைய வந்து சந்திக்கிறத விட உங்களோட தாயுடைய புதுமத்துல இருங்க என்றுதான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே உண்மையோட ரொம்ப இறக்கமாக அழகாக ஒழுக்கமாக நடந்த ஒரே ஒரு காரணத்தால சகாபாக்களை பார்த்து நபி அவங்க சொன்னாங்க அந்த மனிதன் வந்தா அவருடைய சகாபாக்கள பாவங்களை மன்னிக்கக்கூடிய அளவுக்கு தகுதியானது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே நபியாங்க ஹயாத்தோடு இருக்கிறாங்க ஒரு வாரிப்ப சஹாபி சக்கராத்து இருக்கிறாங்க நபியாங்க போயிட்டு தலைப்பையும் செய்யறாங்களா இலாக இல்லல்லா சஹாபத் வருவது இல்ல சொன்னாங்க உண்மை ஆயாத்தோடு இருக்கிறாங்களா செய்து பார்த்து சொல்றாங்க உங்களோட மகனை பத்தி சொல்லுங்களே யார் இந்த மகன் நல்ல இபாதத் செய்வார்தான் திருமணம் முடிச்சதுக்கு போறோம் என்ற உள்ளத்தோட சீட்டான் யார சூழல்லாம் நபியாம சொன்னாங்க அதுதான் களிம வருவது இல்ல சஹாபிக்கு உம்மக்கு சரியான அமைப்புல நடக்காத சுத்தி களிம வருவது இல்ல கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே ஆனா சஹாபி அல்லாத ஒருவர் உண்மைக்கு ஹிதுமத் செஞ்சதின் காரணமாக சகாபாக்களுடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய அளவுக்கு இஸ்திக்கு பாவம் பாரு கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள் எனவே ஒழுக்கமாக அஹ்லாக்கோட உண்மை வாக்கோடைய விஷயத்துல மகன்மார்கள் நடக்கிறதுமாக முக்கியம் ஒரு மோமின் ஒழுக்கமானவனாக இருப்பான் நல்ல பண்புள்ளவனாக இருப்பான் அதே மாதிரிதான் கணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே வாப்ப உண்மவாக இருந்தாலும் துள்ள இந்த விஷயத்துல நாங்க ஒழுக்கமாக நடக்கிறதும் ஆக நாங்க வாப்பா நான் சொல்றதா நீ கேட்கணும் நீ அடிமையை போல இருக்கணும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே உம்மா வாப்பா ஒழுக்கமாக நடக்கிறதும் ஆக முக்கியம் உலகத்துல ஆக கெட்ட புள்ளே என்று இருந்ததாக இருந்தா கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே எங்களுக்கு சொல்லலாம் யாக்கூப் அலை சுலாத்து வசலாம் அவனோட பத்து மகன்மார்களும் பிளான் பண்ணி அவருடைய ஒரு மகனாகிய யூசுப்ப கொலை பிளான் பண்ணிட்டான் உள்ளத்துல கையை வச்சு சொல்லுங்க எங்கட புள்ளேல விட கெட்டவங்களா இல்லையா அந்த நேரத்துல எங்கட புள்ளேல் அடுத்த மகனை கொலை பிளான் பண்ற லெவலுக்கு போவாங்களான்றது யோசிக்க கஷ்டம் ஆனா யாக்கூப் அலை இஸ்லாம் அவன மகன்மார்கள் ஒரு நதியுடைய பத்து புள்ளில் பிளான் பண்ணி சொல்றதுக்காக வேண்டி எங்க போட்டாங்க கிணத்துக்குள்ள போட்டாங்க வாப்பாக்கு நல்ல தெரியும் இந்த விஷயத்தை செய்யறாங்க பொய்க்கு வெட்டம் போட்டு ஓனாய் திண்டதாக ஒரு கதை ஒன்று சொல்றாங்க ஆனாலும் கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே நீ நாசமா போகணும் உனக்கு நான் பதுவா செய்வேன் நீ எல்லாம் கெட்ட புள்ளே ஒரு நாளும் அந்த வார்த்தையை பாதிக்கல்ல ஜமீல் முஸ்தானு அலாமா சசிபூ சொன்னாங்கன்னா அழகான அமைப்புல பொறுமை செய்வேன் என்பதான் அந்த புள்ள இந்த விஷயத்துல குரான்ல வருவது வார்த்தை என்னுடைய பிறக்கமான பிள்ளைகளே இதுதான் வாப்பா மகனை கொலை செய்யறதுக்காக வேண்டி பிளான் பண்ணின அடுத்த புள்ளையில பாவித்த வார்த்தை யா தனிய என்னுடைய இறக்கமான புள்ளே மை பிலவ சில்ட்ரன் என் இறக்கமான புள்ளே அல்லாஹு சுபகான அந்த புள்ளையில மன்னிக்க வச்சு என்னுடைய இறக்கமான மகனே இருக்கப்பானா எங்களோட கப்பல்ல ஏறிப்போ என்பதா பாவித்த வார்த்தை இறக்கமான மகன் அதே ஏறுடா என்று சொல்லி சொல்ல கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்கள் என்ன சொல்ல வாரேன்டா காப்பீர் மகனை பார்த்து வாப்பா பாவிக்கிற வார்த்தை யோசிங்க நாங்க எங்க பிள்ளைகளோட எவ்வளவு கடினமாக பேசுறோம் என்ன தவறு செஞ்சுட்டு குப்புருக்கா பேசிட்டு சிறுக்குக்கா பேசிட்டு சரி அப்படிதான் சவாலம் ஒரு வாப்ப ஒழுக்கமாக பேசுவார் கண்ணியமாக பேசுவார் கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர் இந்த சிபாத் எங்களுக்கு வாழ்தாக அண்டர்ஸ்டாண்டிங்கோட உலகத்துல வாழ்கிறது எப்போ ஒரு மனிதன் உள்ளத்துல தக்குவா மேலோங்கமோ அந்த மனிதன் கிட்ட அல்ல அழகான சிபாக்குல தருவார் இறக்கத்துடைய சிப்பத்தை தருவார் கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்கள் இதே மாதிரிதான் கணவன் மனைவியாக இருந்தாலும் அந்த கணவன் மனைவியோட மனைவி கணவனோட இறக்கமாக நடந்து கொள்வது ஒழுக்கமாக நடந்து கொள்வது ஆக முக்கியம் கணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்களை நபி செல்லாஹு அலைவ செல்லமாக எவ்வளவு டீசென்டாக எவ்வளவு ஒழுக்கமாக தன்னுடைய மனைவிமார்களோடு நடந்து கொண்டார் அந்த வீட்டுக்குள்ள காட்ட வேண்டிய சிபாஸ் எவ்வளவு இறக்கமாக பேசுறாங்க ஆயிஷ் ஆயிஷா என்று செல்லாம செல்ல பேராக வச்சாங்க யா ஆயிஷ் இன்னொரு ரிவாஜ் வருவது யார் கபித புவாதி என்னுடைய உள்ளத்தின் பலமே என்பதாக இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க ஸ்வீட் ஹார்ட் என்று செல்லதாக அலைவ செல்ல மனைவியை பார்த்து இறக்கத்தில் இப்படி பேசுறாங்க மனைவி மார்கள் செல்லதாக அலைவ செல்லம் அவளோட எவ்வளவு இறக்கமாக நடந்து கொண்டாங்க கவியம் செல்லாஹு அலைவ செல்லம் அவங்க வீட்டுக்குள்ள வரக்கூடிய நேரத்தில் கவிதைகளை படித்து வீட்டுக்குள்ள வர வைப்பாங்க لنا شمس وللآفاق شمس وشمسي خير من شمس السماء அல்லாஹ் வானத்தில் ஒரு சூரியனை படைத்திருக்கிறான் அல்ல எனக்கு இந்த வீட்டுக்குள்ள ஒரு சூரியனை தந்திருக்கிறான் அதுதான் என்ன மாப்பிள்ள வானத்தில் உள்ள சூரியனை விட என்ன மாப்பிள்ள முகமது செல்லம் அலைவ செல்லம் சூரியன் சிறந்தவர் பிரகாசமானவர் فإن الشمس تطبع بعد الفجر وشمسي تطبع بعد الإشاء வானத்தில் உள்ள சூரியன் அது பஜிருக்கு பின்னால உதயமாகும் என்னுடைய சூரியன் என்ற மாப்பிள்ளை இஷாவுக்கு பின்னாலதான் என்னின் பக்கம் உதிப்பான் வீட்டுக்குள்ள கணவன் வார நேரத்தில் இறக்கமாக ஒழுக்கமாக சந்தோஷமாக கவிதைகளை படிச்சு வரவேற்கக்கூடிய பெண்களாக நபிசல்லாஹு அலைவ செல்லம் அவருடைய பெண்கள் இருந்தார் ஜன்னத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களை இறக்கமாக நடந்து கொள் நபி சொல்லாஹ் வலைவ செல்லும் அவங்க எவ்வளவு இறக்கமாக மனைவி மார்களோடு நடந்து கொண்டார் ரிவாயத்துல ஒரு இடத்துல காட்டுங்க நபி சொல்லாஹ் வலைவ செல்லும் அவங்க மனைவி மார்களுக்கு ஏற்றினதாக கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு சம்பவம் தான் நபி சொல்லாஹ் வலைவ மனைவி மார்கள வீட்டுக்கு அத்தருக்கு பின்னால ஒவ்வொரு வீட்டுக்கும் நபியாக விசிட் பண்ணுவாங்க ஒரு வீட்டுல மனைவி என்ன செஞ்சாங்கன்னா தேனை ஊற்றி கொடுப்பாங்க அதை திண்டுட்டு அடுத்த வீட்டுக்கு போறதுக்கு லேட் ஆகும் அடுத்த மனைவிமார்கள் பிளான் பண்றாங்க இந்த வீட்டுல லேட் ஆகுது எனவே நபியாக வந்தா சொல்லுவோம் வாயால நாட்டம் கொண்டு வருவது எனவே நபியாக அந்த வீட்டுல தேனை குடிக்கிறத விட்டுடுவாங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அவங்க பிளான் பண்றாங்க நபியானரும் இன்சான் தான் என்ன நடக்குது நான் லேட் ஆகிறோம் தேங்கான குடிச்சோம் வேற ஒன்றும் செய்யல நபி அவங்க சத்தியம் பண்றாங்க இதுக்கு போற வேண்டாம் அந்த வீட்டுல தேனே குடிக்க மாட்டேன் கண்டிக்கிறான் யா ஏ நீங்க என்ன தன மனைவி வாழ்ந்த பேச கேட்டு ஏன் இப்படி செய்வீங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அப்பதான் நபியாவுக்கு விளங்கிச்சு மனைவிமார்கள் ஏதோ ஒரு சூழ்ச்சி வந்து செஞ்சிருக்கிறாங்க ஆனா ரிவாயத்துல ஹதீஸ்ல எங்கேயும் காண மாட்டீங்க வீட்டுக்கு நபியாவன் வந்து மனைவிமார்களுக்கு ஏத்த இல்ல உனே சுத்தி தான் நல்லா எனக்கு குரான் இப்படி ஒரு ஆயர் பாருங்க இப்ப தியாமத் நாள் வர காட்டும் இப்படியே குரான் விதிக்க போகுது என்ன மானத்தை நீங்க இல்லாம ஆக்கினீங்களே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நம் நண்பர்களே பெரிய ஒரு விஷயம் நடக்குது ஆனாலும் நபி அவங்க ஒரு வார்த்தை சொல்ல இறக்கமாக அந்த இறக்கம் அவனோட உள்ளத்தினோட இடம் கொண்டு வல்ல தளத்தை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இந்த திட்டத்தை எங்களுக்கு வாரதாகும் புறத்தோட பார்த்தா என்னோட வாழ்க்கையில ஆக கெட்ட ஒரு பண்பதான் புற கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே மதிலிஸ் வேலுமென்ற ஒருத்தர் கையை தூக்குங்களே எனக்கிட்ட எந்த முறையும் என்று ஒருத்தர் என்ற கையை தூக்குங்க பேசக்கூடிய நானும் தான் கேட்கக்கூடிய நீங்களும் தான் எல்லாம் குறை அதான் ஒரு பெரியார் செல்வார் தாக தாக மத்தகே சத ஹே பேதாக சிறப்பு ஏக் கருவருதார் தாகன்னு சொன்னா அவர்கிட்ட இந்த குறை இவர்கிட்ட அந்த குறை இப்படி குறை என்று சொல்லிக் கொண்டே இருக்க வானம் எல்லாமே குறை உள்ளவங்க தான் இல்லாத அது எங்களை படைத்து பரிபாலித்து போஷிக்கக்கூடிய அல்லாஹ் மாத்திரம் தான் மற்ற நான் எல்லாமே குறை உள்ளவங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எனவே ஒரு குறையை பார்த்துட்டோம் ரெண்டு குறையை பார்த்துட்டோம் சமுதாயத்திலிருந்து ஒதுக்குவோம் வீட்டிலிருந்து ஒதுக்குவோம் டீம்லிருந்து ஒதுக்குவோம் மத்தியத்திலிருந்து ஒதுக்குவோம் குடும்பத்திலிருந்து ஒதுக்குவோம் இல்ல இல்ல சரியத் அப்படி எங்களுக்கு செல்லவே இல்லை கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே சமூக வாழ்க்கை என்று வரக்கூடிய நேரத்துல முதலாவது விஷயம் விளங்கிக்கொள்ளுங்க மக்கள குறைகளை பார்க்க நலவுகளை மட்டும் பாருங்க அந்த மக்கள் கிட்ட ஒரு குறை இருக்கும் ஆனா ஆயிரம் நலவுகள் இருக்கும் நலவை பார்த்து கெடுதிய மறந்துடுங்க நலவுக்காக வேண்டி கிட்ட வச்சுக்கொள்ளுவோம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே தேன் இருக்குது தேன் உதாரணத்துக்கு எனக்கிட்ட தேன் குப்பி ஒன்று இருக்குது அந்த தேன் குப்பில கொஞ்சம் விரலுக்கு எடுத்து வாயில வைக்கா சுபகானல்லா சரியான இனிப்பா இருக்குது சந்தோஷமா இருக்கிறான் அதே தேனை கொஞ்சம் எடுத்து அத்தர் போல வடியில பூசுறேன் துப்பல எறும்புதான் வந்து கடிக்கும் ஒரு வாசமும் வராது என்னடா இந்த தேர்ந்த ஒரு வாசமும் இல்ல தூக்கி வீசன்னு சொன்னா அதேதான் இல்லையா நலவு என்ன அதை ருசிக்குது இனிப்பா இருக்குது அந்த நலவுக்காக வேண்டி கிட்ட வச்சுக்கிறோமோ அதுல வாசம் இல்லை என்ற கெடதிக்காக வேண்டி வீசவான அதே மாதிரி ஒரு சின்ன கூப்பி இருக்குது அத்தர் அந்த அத்தரை பூசினா சுபானல்ல சரியான வாசம் அந்த அத்தர் எடுத்து நாக்குல வச்சா கசக்குது என்னதான் இந்த அத்தர் கசக்குது என்று வீசினா மடையனா இல்லையா நான் நலவ பாருங்க வாசம் பொக்கத்துல வச்சுக்கொள்ளுங்க அது கசக்குதுன்றதுக்காக என்றதுக்காக வேண்டி தூக்கி வீசவாதம் அதே மாதிரி மனைவி கிட்டையா இருந்தாலும் சரி புள்ளேல் கிட்டையா இருந்தாலும் சரி புள்ளேல் உமா பாப்பா கிட்டையா இருந்தாலும் சரி கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்கள் எங்க நேபராக இருந்தாலும் சரி அயல் வீட்டுக்காரர் எங்கட மகல்ல வாசியாக இருந்தாலும் சரி எங்க டிரஸ்டி போர்டாக இருந்தாலும் சரி டிரஸ்டி போர்டு மகல்ல வாசிகளை பார்த்தா இருந்தாலும் சரி ஒவ்வொருத்தருக்கு குறை விளங்கதான் செய்யும் ஆனா அந்த குறைய மறைச்சிடுங்க அந்த குறைய மன்னிச்சிடுங்க அந்த குறைய மறைங்க அவருடைய நலவுகளை பார்த்தவர் எங்களோட வச்சுக்கொள்ளுங்க யாரையும் ஒதுக்குறதுக்கு அதிக ஏழும் பாத்துங்க நபியாங்க யாரையும் ஒதுக்கல எல்லாத்தையும் கிட்ட வச்சுக்கொண்டாங்க குறைகள் மக்கள் கிட்ட இருக்கதான் செய்யும் ஆனா நலவுகளுக்காக வேண்டி கிட்ட வச்சுக்கணுமோ குறைகளை மன்னிங்க குறைகளை மறந்துடுங்க குறைகளை மறைங்க இந்த மூணு சிபத் வரதாக முக்கியம் தவறுகளை குறைகளை மறைங்க மன்னிச்சிடுங்க மறந்துடுங்க ஆக முக்கியம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இந்த மூணு ஒன்று சரி மிஸ் ஆகிச்சேண்டா சமூகத்துல பிரச்சனை வரதான் செய்யும் குடும்பத்திலும் பிரச்சனை வரதான் செய்யும் உண்மை வாபகத்திலும் பிரச்சனை வரதான் செய்யும் நீங்க மறந்துடுங்க நீங்க மறக்காம என்றா கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே சகோதரர்கள் அது எந்த நேரம் ஒரு உள்ளத்துல வந்து கொண்டே இருக்கு அதை மறைங்க மறைக்கல்ல அடுத்தவங்களுக்கு சொல்லிக் கொண்டே இருக்கீங்க கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள் அதை மன்னிக்காட்டி உங்களோட உள்ளத்துல அவரோட ஒரு கோபம் இருந்து கொண்டேதான் இருக்கு எனவே மன்னிக்கிறதும் முக்கியம் மறைக்கிறதும் முக்கியம் மறந்துடுறதும் முக்கியம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே இந்த சிபாக்கள் இல்லாம நாங்க சில நேரத்துக்கு நினைப்போம் அல்லாஹுடைய நண்பனாகிறதுக்கு வெளியாகிறதுக்கு அல்லாஹ் நெருங்குறதுக்கு தொழுந்து தொழுந்து தொழுந்து ஜக்காத்தை கொடுத்து ஹஜ்ஜிகளுக்கு மேல ஹஜ்ஜி செஞ்சு ஒவ்வொரு நம்மளான கும்பிட போனா போதும் என்று இல்ல இல்ல கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே அஹ்லாத்தை கொண்டு ஒரு மனிதன் அடைவது இருக்குது அதை இபாதத்தை கொண்டு ஒரு மனிதனுக்கு அடைய முடியாது இபாதத்தால் அடைய முடியாத அந்தஸ்து அஹ்லாக்கால் அடையலாம் அதுதான் நபியாக சொன்னாங்க ஒரு மனிதன் தன்னுடைய அழகான பண்புகளின் மூலமாக இரவெல்லாம் நின்று வணங்கக்கூடிய பாலெல்லாம் நோம்பு பிடிக்கக்கூடிய ஒரு மனிதனை விட சிறந்த அந்தஸ்தடைதான் அழகான பண்புகளின் மூலமாக நீதான் பாரமான அமல் நபி அவங்க சொல்லல தெளிவ நபி அவங்க சொல்லல ஜகாத் நபி அவங்க சொல்லல ஹஜ் நபி அவங்க சொன்னாங்க கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே நீதான் பாரமான அமல் அழகான பண்புகள் என்று சொன்னாங்க இந்த சம்பவத்தை நன்றாக பேசிக் அபு துஜானா ரவி அல்லாஹுவான் அபு துஜானா ரவி அல்லாஹுவான் என்று சொல்வது ஒரு முக்கியமான சஹாபி சிமாஸ் ரவி அல்லாஹுவான் அவருடைய அடுத்த பேர் அபு துஜானா கண்ணியத்துக்குரிய பெரியவர்களே சகோதரர்களே அபு துஜானா எவ்வளவு முக்கியமான சஹாபி என்றால் பதில் சஹாபி பதிலுடைய யுத்தத்தில் கலந்து கொண்டவர் பதிலுடைய யுத்தத்தில் கலந்து கொண்ட சஹாபாக்களை பார்த்து அல்ல என்ன சொல்றான் ஏமாலும் உலகத்துல நினைச்ச மாதிரி வாழுமோ உங்களை எல்லாம் பாவங்களை மன்னிச்சுட்டு இதுக்கு போல நீங்க என்ன செஞ்சாலும் பரவாயில்ல பதில சேர்ந்துட்டீங்களா வேண்டிய முறையில வாழுங்க ரெண்டாவது உகத்துல சேர்ந்த சஹாபி உகத்துல எவ்வளவு அழகான பெர்ஃபார்மன்ஸ் இருந்துச்சு என்றா நபி ஒரு சந்தர்ப்பத்துல கேட்கிறாங்க என்ற கையில உள்ள வாழ் எடுக்கிறதுக்கு யாரு தயார் எல்லா சகாபாக்களும் கையை நீட்டுறாங்க நபியான் அதுக்கு பின்னால கேட்டாங்க இந்த வாளுடைய அக்க நிறைவேற்ற யாரு தயார் சஹாபாக்கள் பயந்துட்டாங்க கைய கீழே போட்டாங்க மூணு பேர் கைய நீட்டினாங்க அபு துஜானா மிகதாத் ரவி அல்லாஹுவான் மூணு பேர் அந்த மூணு பேர்ல நபியாவும் அபு துஜானாக்கு தான் வாழை கொடுத்தாங்க அந்த வாளுக்கு முன்னால் யாரு வந்தாங்களோ எல்லாத்தையும் வெட்டி போட்டாங்க அந்த வாளுடைய ஹத்தை சரியாக நிறைவேற்றினார் உகதுல ஹுதைபியால பைஅத்து ருபவான் ஹுதைபியால நபியாவனுக்கு கை கைக்கு மேல பைஅத் செஞ்சவர் தான் அபு துஜானா குரான் அல்லாஹ் என்ன சொல்றான் لقد رضي الله عن المؤمنين اذ يبايعونك تحت الشجره யா ரசூலுல்லாஹ், அந்த மரத்துக்கு கீழே உங்களுக்கிட்ட யாரெல்லாம் பைஅத் செஞ்சாங்களோ அவங்க எல்லாத்தையும் நாங்க புரிந்து கொண்டோம் யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம் அவங்க எல்லாத்துடைய கரங்களுக்கு மேல அல்லாஹ்வுடைய கரம் இருக்குது என்பதாக அல்லாஹ் சொல்றான் எனவே அபூ துஜானா அல்லாஹ் பொருந்து கொண்டுட்டான் ஏன் ஹுதைபியால் இருந்தவர் அதெல்லாம் ஒரு பக்கம் ஒரு சஹாபியாக இருந்தார் சகாபாக்கள் எல்லாத்தையும் அல்லா பிறந்து கொண்டான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எனவே நபியாவோட காலத்துல எல்லா யுத்தங்கள்ல கலந்திருக்கிறார் ஒரு சகாபியாக இருந்தார் இருந்தார் இந்த அபு துஜானா ஒரு நாள் நோயில இருக்கிறார் இந்த அபு துஜானாவை சந்திக்கிறதுக்காக வேண்டிய ஒரு விருந்தாளி வாரார் அபு துஜானாவுடைய முகம் பிரகாசமாக இருக்கிறது அவர் கேட்கிறார் இந்த கடினமான நோயில இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீங்களா என்ன காரணம் சொன்னாங்க எனக்கிட்ட அல்லாஹுடைய அல்லாஹ் இடத்துல ரெண்டு அமல்கள் ரொம்ப பாரமா இருக்குது நான் எதிர்பார்க்கிறேன் அந்த ரெண்டு அமலத்தை சொர்க்கத்தை தருவான் ரெண்டு அமல் நாங்க என்ன நினைப்போம் சுவர் அந்த பதில் தான் பதில் இருந்தாலே அது சொர்க்கம் தான் இல்ல உகத்துல மதியாவ வாழ கொடுத்தாங்களே அது சுற்றி சொர்க்கம் தான் இல்ல உதவியாக அல்லாஹ் சொல்றானே பொருந்து கொண்டதா அப்ப சொர்க்கம் தான் இல்லப்பா சஹாபி தானே அது சுற்றி எல்லாம் பொருந்து கொள்வான் இல்ல இல்ல அல்லா எனக்கு இத்த பொறுமதியாக ரெண்டு ரெண்டு அமல் இருக்குது அந்த ரெண்டு இடத்தின அல்லா கிட்ட சொல்றதை எதிர்பார்க்கிறேன் என்ன முதலாவது என்ன தெரியுமா சொன்னாங்க எனக்கு தேவையில்லாத விஷயத்த நான் பேசவே மாட்டேன் என்பதான் தேவையில்லாத விஷயங்கள்ல போயிட்டு தலை போட மாட்டேன் நான் யாரோட தேவையில்லாத விஷயங்கள்ல நான் கண்டுபிடிக்க போமா ரெண்டாவது சொன்னார் பக்கான கல்வி என்ற உள்ளத்துல எந்த முஸ்லிம பத்தியும் கெட்டெண்ணம் இல்ல எந்த முஸ்லிம பத்தியும் எந்த உள்ளத்துல மனஸ்தாபம் இல்ல என்ற உள்ளத்துல நான் எல்லாத்தோடும் மகப்பத்தா இருக்கிறேன் பத்ர வெற்றி அல்லா கிட்ட சொர்க்கத்தை எதிர்பார்க்கல உஹத வெற்றி அல்லா கிட்ட சொர்க்கத்தை எதிர்பார்க்கல ஹந்தத்தை வெற்றி அல்லா கிட்ட சொர்க்கத்தை எதிர்பார்க்கல என்ற உள்ளத்துல யாரோடும் கோபம் என்றது இல்ல எல்லாத்தோடும் இறக்கமா நடந்து கொள்வேன் எல்லாத்தையும் பற்றி நல்லெண்ணம் இருக்குது அந்த ஒரே ஒரு அமலை வெற்றி அல்லா கிட்ட சொர்க்கத்தை எதிர்பார்க்கிறது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எனவே ஆ முக்கியம் நாங்க அடுத்தவங்க விஷயத்துல தலை போடாம இருக்கிறது சண்டை பிடிக்காம இருக்கிறது ஒத்துமையாக ஆகும் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எப்ப இந்த சிபாக்கள் கிட்ட வருமோ அல்லா இடத்துல பெரிய அந்தஸ்து அல்லாஹாக்கு சுபகானகுவ தருவோம் அல்லாஹுக்கு தேவை நாங்க நல்ல பண்புள்ள மக்களாக செய்த தேவை அழகான சிபாசுள்ள மக்களாக நிர்துவான மக்களாக உள்ள மக்களாக மக்களோட சேர்ந்து போகக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கிறதாக முக்கியம் கோபமாக மக்களோட சண்டை பிடிச்சி பிரிவினைகள் உண்டாக்கக்கூடிய ஒரு மனிதன் அல்லாஹாக்கு சுபகான விரும்ப மாட்டான் ஒப்புமை உண்டாக்குறது ஆக முக்கியம் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்கள் ஒரு மஹால்லா என்று சென்றார் அந்த நிர்வாகிகள் அந்த மஹால்லா வாசிகள் எல்லாம் முழு முயற்சி செய்யணும் என்ன அந்த மஹல்லாவுடைய ஒத்துமையை பாதுகாக்கும் ஹபீப் செல்லமாங்க ஒரு சந்தர்ப்பத்துல சகாபாக்களை பார்த்து சொல்றாங்க சியாமி ஒரு சிறந்த அமலை படிச்சு தரவா சகாபாக்கள் கேட்கிறாங்க பலா யார சூழல்லாம் நோண்டை விட சதக்காவை விட தொழுகையை விட சிறந்தவங்களா படிச்சுட்டாங்க அரசுலாம் நபி அவங்க சொன்னாங்க இஸ்லாஹுதாத்தில் மக்களுக்கு மத்தியில ஒத்துமை உண்டாக்குங்க அதுக்காக வேண்டி கஷ்டப்படுங்க அது தொழுகையை விட அது நோம்பை விட அது சதக்காவை ஆக சிறந்தது கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே அலி ரதி அல்லாஹ் சொல்றாங்க மக்களுக்கு மத்தியில ஒற்றுமை உண்டாக்குறதுக்காக வேண்டி நீங்க முகம் கொடுக்கக்கூடிய ஆயிரம் பிரச்சனை இருக்குது அதை நீங்க சபல் செய்யுங்க பொறுமை செய்யுங்க பரவாயில்ல ஏன் மக்களுக்கு மத்தியில பிழை உண்டாகிட்டா லட்சக்கணக்கான பிரச்சனை வரும் அது உங்களுக்கு சபல் செய்யலாவது மக்களுக்கு மத்தியில ஒற்றுமை உண்டாக்குறதுக்கு ஆயிரம் பிரச்சனை வருது பரவாயில்ல எங்களுக்கு என்னத்துக்கு தேவையில்லை இது சண்டை பிடிச்சா சண்டை பிடிச்சு செத்து போட்டுமே இல்ல இல்ல மக்களுக்கு மத்தியில் ஒத்துமை உண்டாக்குறதுக்கு சமாதானத்தை உண்டாக்குறதுக்கு ஆயிரம் பிரச்சனை வருவது அது ரவி எல்லாம் ஒன்னும் சொல்றாங்க சபர் பிரச்சனை இல்ல ஏன் சிலைவு உண்டாயிட்டு என்றால் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான பிரச்சனை வரும் அது உங்களுக்கு சமாளிக்கலாம் அது எனவே கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே குடும்பத்துக்குள்ள ஒத்துமை ஆக முக்கியம் உண்மை வாப்பாக்கு மத்தியில கணவன் மனைவிக்கு மத்தியில அதே மாதிரி அயல் வீட்டுக்காரரோட நேபரோட ஒத்துமை ஆக முக்கியம் அதே மாதிரி மஹல்லவாசிகள் மஸ்ஜிதோட மஸ்ஜித் வாசிகளோட கண்ணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்கள் எப்போ ஒற்றுமையாக இருப்போமோ ஒற்றுமைக்காக வேண்டி பாதிக்கக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் தெளிவாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க மன் அஸ்லஹ யாரு மக்களுக்கு மத்தியில் ஒற்றுமை உண்டாக்குறாங்களோ அல்ல அந்த மனிதனுடைய எல்லா விடயங்களும் சீராக்குவார் அது மாத்திரம் அல்ல மக்களுக்கு மத்தியில் ஒற்றுமை உண்டாக்குறதுக்காக வேண்டி பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒரு ஒரு ஒரு அடிமை உருமதித்த கூலி அல்லா தருவார் ரெண்டு பேருக்கு மத்தியில கோபம் அப்துல்லாவும் உபைதுல்லாவும் நான் சொல்றேன் அப்துல்லா உங்களுக்கு உபைதுல்லா சலாம் சொன்னார் சொல்லவே இல்லை ஆனா சொல்றேன் அப்துல்லா உபைதுல்லா உங்களுக்கு சலாம் சொன்னார் அஞ்சு வார்த்தை அந்த அஞ்சு வார்த்தைக்கு அல்லா தார கூலி என்ன தெரியுமா அஞ்சு அடிமைகளை உருமதித்த கூலி அல்லா தாரா சமாதான துண்டாக்குறதுக்கு அஞ்சு வார்த்தை போதுமா அஞ்சு நிமிஷம் போதுமா அஞ்சு நாள் போதுமா அஞ்சு மாசமும் போதும் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைக்கும் அல்ல எவ்வளவு கூலிய தாரான் ஒத்து கொடுங்க அப்பா சேர்ந்து போங்க அப்பா ஏன் இப்பளவு சண்டை பிடிக்கிறீங்க மன்னிச்சிடுங்க இந்த ஒவ்வொரு வார்த்தைக்கும் அல்ல சந்தோஷப்படுறான் அடிமைகளை உருவவித்த கூலிகள் அல்ல கொடுத்து கொண்டே இருக்கிறான் ஏன் மக்களுக்கு மத்திய ஒற்றுமை உண்டாக்குறதுக்கு கஷ்டப்படுறான் கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள் எனவே மிருதுவான தன்மை அகலாக்கோட ஒற்றுமையோட சமாதானத்தோட நலவ காற்று கெடுதிய மறந்து சேர்ந்து வாழ்ந்துட்டோம் என்றா நிச்சயமாக உலகத்துல அவன் நிம்மதியாக வாழுவான் அல்லாஹிடத்துல பெரிய சங்கையான மனிதனாக மாறுவான் எனவே எந்தெந்த விஷயங்களை பேசினோமோ கேட்டோமோ எல்லாத்தோட அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹாக்கு சுபகானஹு அத்தாலங்களுக்கு வழங்குவானாக وآخر دعوانا الحمد لله رب العالمين For more lectures, visit slhub.com.